நேரில் போய் வாசல்ல வேற போனாள் அது குறித்தும் திரௌபதி பின்னாடி இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாள் தங்கிட்ட சொல்லிக்காம போகமாட்டார் பகவான் நினைச்சிட்டு இருந்தாள் சுவாமிக்கு ரொம்ப பகவான் திரௌபதியிட்ட பரமப்பிரியம் பாரதி மோகன் சேர்ந்து தோழியா விளையாடினவாளா திரௌபதியும் சுவாமியும் அதனால அந்த பிரியத்தினால தங்கிட்ட வந்து சொல்லிட்டு போவான்னு நினைச்சிட்டு இருந்தாள் சுவாமி சொல்லிக்காம தேர்ல போய் ஏறிட்டார் அப்ப திரௌபதி என்ன நினைச்சாலும் நமக்கு சுற்று போயிடுச்சுன்னா அப்படியே எல்லாரும் கைவிட்டு விடுவா வழக்கம் அவன் சுத்து இல்லைன்னா அத்தா அம்மாஞ்சிமோ கொண்டு எனக்கு அவருக்கும் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கட்டின உறவு ஒன்றும் இல்லை சொல்லுவேன் ஆமா எங்க தாத்தாக்கு பொண்ணுடைய பிள்ளையும் பண்ண அவன் அத்தை பிள்ளைன்னு சொல்ல மாட்டானே அதை மாத்தி பேசுவான் எங்க மாமான்னு சொல்ல மாட்டான் அவன் எங்க அம்மாவுடைய அப்பாவுக்கு அவர் பிள்ளைம்மன் மாமான்னு சொல்ல மாட்டான் அவர் சொத்து குத்து இருந்தாக்க எங்க மச்சனுடைய மாமனாருக்கு அத்தானுக்கு அம்மாஞ்சிம்மா சொத்து உள்ளவரா இருந்தா அப்படிலாம் சொல்லுவது ஜீவ மனுஷனுடைய வழக்கம் அதனாலதான் லட்சுமணன் பணம் உள்ளவனுக்கு தான் பணம் உள்ளவனோட பத்து பேர் நிற்பேன் நீங்க நின்று சார் நான் பாத்துக்கிறேன் இது ஓட்டுக்கு சொல்லுவேன் புத்தனும் ஒண்ணும் நிற்க மாட்டான் பகவான் தான் நிற்கணும் கூட திரௌபதி தன்னை வந்து ஏழ்மை அடைஞ்சிட்டோம்னு சுவாமி கூட அனாதரம் பண்ணிவிட்டாலும் நினைச்சிருந்தாள் தேரோ பரப்பட போகுது இந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு பார்த்தாள் கழக்க ஜலம் போனதுக்கு அப்புறம் அணகட்ட ஆரம்பிக்கப்படாது அது சரியில்லை அதனால என்ன பண்ணினாள் சுவாமி புறப்படும் பொழுது கோவிந்தான்னு பகவன் நாமா வச்சு நின்று திறக்க போய் குதிரை புறப்படும் சமயத்துல போய் தகஞ்சாளாம் இதற்கு போய் நின்று சொன்னாளாம் என்ன சொன்னாள் வச்சனம் ஸ்ருத்வார்த்தம் துக்கத்துடன் திரௌபதி பகவான பார்த்து சொன்னாலாம் என்ன சொன்னாள் புனருத்தஞ்சவட்சாமி விஸ்வம்பேண ஜனார்தனா காசு ஸ்ரீமந்தினி மாதிருக்கு திவ்யாமஸ்தி கேசவா சுதாத்ருபதராஜஸ்ய வேதிமத்யாத் சமுத்திதா दृष्टद्युम्नस्य भगिनी तव कृष्णप्रिया सखी आजमीढकुलम् प्राप्ता स्पृशा पाण्डोर्महात्मनः महिषी पाण्डुपुत्राणाम् पञ्चेन्द्रसमवर्चसाम् सुता मे पञ्चभिर्वीरैः पञ्चजाता महारथाः अभिमन्युर्यथा कृष्ण तथा ते तव धर्मता साहम् केशग्रहम् प्राप्ता परिक्लिष्टा सभाम् गता पश्यताम् पाण्डुपुत्राणाम् त्वयि जीवति केशवा जीवत्सु पाण्डुपुत्रेषु पाञ्चालेष्वथ वृष्णिषु दासीभूतास्मि पापानाम् सभामध्ये व्यवस्थिता निरमर्षेष्वचेष्टेषु प्रेक्षमाणेषु पाण्डुषु पाहिमामिति गोविन्द मनसा चिन्तितोऽसि मे பகவான் வந்து பார்த்தாள் பிரபோ என்னுடைய குறையெல்லாம் தெரியும் உங்களுக்கு நான் ஒன்னும் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை ஆனா நீங்க என்கிட்ட சொல்லாம பரப்பிட்டே நான் ஏழைன்னு நினைச்சுண்டு அனாதை ஓடிவிட்டு சாமான்யமான ஒரு ஜீவன் அர்த்தமில்லாதவனை அவமதிப்பது போல் என்ன பண்ணிவிட்டு ஆனாலும் என் குறைய சொல்ற தெய்வம் நீங்கள் தான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு திரும்ப சொன்னது போல் புனருத்தஞ்சவட்சாமி குழந்தைய அம்மா காலால உதைச்சாலும் மறுபடியும் உதச்ச காலத்தான் போய் குழந்தை கட்டும் ஸ்தன்யத்துக்கு அம்மா கோபத்துல அப்படியே உதச்சு தள்ளிவிடுவோம் குழந்தைய ஆத்துல எட்டு காரியங்களா இருக்கும் குழந்தை காலம் வந்து கட்டும் தண்ணியத்துக்காக அந்த வேகத்துல உதச்சு விட்டு தள்ளிவிடுவோள் உடனே மறுபடியும் அழுதுகிட்டே அம்மா காலத்தான் வந்து கட்டணும் உதச்ச காலாச்சேன்னு நினைக்காது குழந்தை அப்படி தெய்வம் என் குறையை சொல்ல வேண்டிய இடம் உன்னடம் ஆகினால மறுபடியும் சொல்வது போர் சொல்றேன் நாளாம் திரௌபதி புகருட்டஞ்சவட்சாமி விஸ்ரம் ஜனார்தனா நம்பி நம்பி சொல்ல வேண்டிய இடம் நீங்கள் அப்படிப்பட்ட பரமாத்மா வரங்குளத்துல சொன்னேன் ஆனா நீங்கள் பதினாலு லோகத்திலையும் எல்லாரையும் உங்களுக்கு தெரியும் என்ன போல பாக்கியம் இல்லாத ஒரு பெண்ணை மட்டும் நீங்க பார்த்துக்க முடியாது ஒரு குடும்பத்திலும் மாதிரிக்கு பூமியில் எம்மாதிரி ஒரு பெண்ணை பாக்கியம் இல்லாதவளை நீங்க பார்த்திருக்க முடியாதுன்னு ஆளாம் திரௌபதி என்ன நான் எப்படி போய் இப்படி இருந்து எப்படி ஆயிட்டேன் தெரியுமா சுதாத்ருபதராஜஸ்ய வேதிமத்யாத் சமுச்சிதா திருஷ்டஜும்னஸ்ய பகினி பெரிய சக்கரவர்த்தி துருபதனுக்கு நான் பெண்ணாக பிறந்தேன் பிறந்தது எப்படி பிறந்தேன் தெரியுமா அயோனி ஜெயினான் யோனி சம்பந்தம் இல்லை எனக்கு யஜ்யவேதியிலே நின்னும் வேதி மத்யாத் சமுச்சிதா யஜ்யவேதியிலே நின்னும் நான் உண்டானேன் யாருக்கு நான் சகோதரி தெரியுமா திருஷ்டஜும்னனுக்கு சகோதரி மகாவீரன் அவன் சேனாபதியா இருக்க போனான் நான் யாருடன் கூட சேர்ந்து குழந்தையா இருக்கும் பொழுது விளையாடினேன் தெரியுமா தவ கிருஷ்ண பிரியாசகி சர்வேஸ்வரனான தங்களுடன் சேர்ந்து நான் விளையாடினவள் எல்லாம் இருக்கும் நீ எந்த குடும்பத்துல எந்த குடும்பத்துல உங்க பொண்ணை கொடுத்துருப்பீர் கொடுத்துருக்கீன்னு கேட்பா அது அதை பத்தி சொன்னா தெரியாது உங்களுக்கு சொன்னா தெரியாதுன்னா ரொம்ப மட்டம்னு அர்த்தம் அப்படி இல்ல குலம் பிராப்தா குலத்தில் புகுந்தேங்கிறாள் திரௌபதி ஆஜமீடன் கர்ணன் கேட்டதை கொடுப்பனா ஆஜமீடன் நினைச்சதை கொடுப்பனா அவன் கர்ணன் என்னது வேணும்னா அதை கொடுத்து விடுவான் ஆஜமீடன் யாச்சகர்கள் நினைச்சிருந்து வரதெல்லாம் தெரிஞ்சு கொடுப்பனா ஆஜமீட குலம் பிராப்தா எல்லாம் பிரிவு குலம் ஆஜன்முகனுடைய குலத்தில் புகுந்தேன் குலம் நல்லா இருக்கும் உங்க மாமனாராரு நாசடுமன் அப்படி இல்லை துஷா பாண்டோர் மகாத்மனா மகாத்மாவான பாண்டுவுக்கு நான் ஸ்னுஷே நாட்டு பெண்ணாளாம் திருவுக்குலமாயும் இருக்கும் மாமனாரும் வியாபகரா இருப்பார் உன் பர்த்தாவனுடைய செய்தி என்னன்னா ரொம்ப சாமான்யமா இருக்கும் அப்படி ஒரு நாள் இல்லே மகிஷி பாண்டு தேவேந்திரனுக்கு துல்லியமான வீரியம் உள்ள அஞ்சு வீராள் பாண்டவாளுடைய பட்ட மகிழ்ச்சியினான் மகிஷி பாண்டு புத்திராணாம் பஞ்சேந்திர சமவர்த்தசாம் பெருங்குலம் பாமனார் வியாபகராக இருப்பார் பர்த்தாவும் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தை என்ன செய்யினா குழந்தை இல்லை அது ஒரு குறவு அப்படி இல்லை அஞ்சு குழந்தைகளை அஞ்சு வீராளத்துல இருந்து அடைஞ்சேன் பாண்டவர்கள் அஞ்சு பேர்களுக்கும் மூத்திரத்துல ஒரு ஒரு குழந்தையா திரௌபதிக்கு சுதாமே பஞ்சபிர் வீரை பஞ்சஜாதா மகாரதா குழந்த பிறந்து விடுவன் பிறந்த குழந்தையுடைய யோக்கியத்தை எப்படின்னா அது ரொம்ப மட்டமா போடுச்சுன்னா ரொம்ப அவமானமாம் ஆயிரம் துக்கத்தை சகிக்கலாம் நாலு துக்கத்தை சகிக்க முடியாதுன்னா சாஸ்திரங்கள்ல சஹசிர துக்கானி சஹந்தி லோகே சத்வாரி துக்கான்யபி துஸ்ஸஹானி ஆயிரம் துக்கத்தை சகிக்கலாமாம் நாலு துக்கம் அசக்கியம் உண்டாள் சகிக்க முடியாது உண்டாள் அது என்ன நாலு நாள் கிருஷிர்வினஷ்டா கிருஹிணீச்ச துஷ்டா புத்திரோப்பிய வித்வானுதமே பாதா கிருஷிர்வினஷ்டா வயல்ல நிறைய போன வருஷம் தை மாசத்திலேயே தயார் பண்ணி நல்லா கட்டி கட்டி வச்சு எருவெல்லாம் வாங்கி போட்டு உடனே மண்டலத்தில் எல்லாம் கொடுத்து கொடுத்து விர விட்டு நாத்து விட்டு நடவு நட்டு அதுக்கு கூலி கொடுத்து களையும் கொடுத்து ஒரே அடியா ஜலம் வந்து நதியில எல்லாத்தையும் அறுத்துல கொடுத்தேன்னா ரொம்ப சமப்படுத்தும் வயலுன்னு இருக்கட்டுமே கொள்ளையில நான் ரெண்டு புடலம் கூடி போட்டு அது அப்படியே நல்லா வந்து பத்து பிஞ்சு விட்டுருக்கிற போது ஒரு மாடு துணு என்ன பண்ணி போடும் தெரியும் மாட்டேன் அவன் அந்த பத்து பிஞ்சையும் வந்து நல்லா குடிச்சோளவு பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி போகకుండా தயார் பண்ணி வச்சிருப்போம் பத்தினிட்டு சொல்லியிருப்பாங்க நாளைக்கு பறிக்கணும் நல்ல தேங்காயை அரைச்சி விட்டு குடிச்சோளம் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆமா அது அசடா இருந்தா இதே உப்பை கூட போட்டு புளியை போட்டு இதே பண்ணிவிடும் கிருஷி நஷ்டா கிருஷியில நஷ்டமா போனா ரொம்ப துக்கப்படுத்துமாம் கிரகிணீச்சுஷ்டா பத்னி துஷ்ட யாரில்ல அதுக்கு வேற பிராயஷ்டித்தமே இல்லையாம் அதுக்கு ஒரே ஒரு பிராயஷ்டித்தம் இருக்கு அது பண்ணிட்டா துக்கம் இல்லை சன்னியாசம் கிருஷந்தினட்டார் அது பிராயஷ்டம் இருக்குன்னா ஏதோ சுலபமான வழி போல இருக்குன்னு சில பேர் ரிஷர்வினஷ்டா கிரிணி சதுஷ்டா புத்திரோப்பிய வித்வான் படிப்பு இல்லாத பையன் அது ரொம்ப ரொம்ப சிரமம் உதரே படிப்பு இல்லாமனாலும் பாதகம் இல்லைன்னு எத்தியா பேனா எடுக்கிறது பென்சில் எடுக்கிறது இதுவரை ஆரம்பிச்சுடுவோன்னு பெண்மணி இருக்க மாட்டாங்கன்னு சாட்டகத்தை போட்டு வச்சிருந்தா சரியா இருக்கிறது இல்லை சில அது ரொம்ப கஷ்டம் அது புத்திரோப்பிய வித்வானுதரே சபாதா வயிற்றுவலி ரொம்ப பெரிய ரோகங்களுக்குள்ள அசக்கியமான ரோகம் அது அவன் வயிற்றுவலி பொறுக்க முடியாமல் எதை போடும் போது பண்ணி பண்ணா இந்த நாளும் அசக்கியம்னு சொன்னாள் சாஸ்திரத்துல அப்படி நல்ல புத்திரனா இருக்கணும் புத்திரன் வந்து மகாரசிகனாம் திரௌபதி சொல்றாள் பெருமையா சொல்லிக்கிறாள் சுவாமிகிட்ட சுதாமே பஞ்சபிர்வீரை பஞ்சஜாதா மகாரதா அஞ்சு பேர்களிடத்தில் இன்னும் அஞ்சு பிள்ளைகள் மகாரசிகர்கள் பதினாயிரம் சைன்யத்தை எதிர் சைன்யத்தை எதிர்த்து தன்னையும் காப்பாத்திக்கிண்டு தன்னுடைய தேர் தேரோட்டி குதிரை எல்லாத்தையும் காப்பாத்திக்கிண்டு யுத்தம் பண்றவனுக்கு மகாரசிகன் பேரு அம்மா வருமனை கத்தி எடுத்துன்னு போறவனுக்கு எல்லாம் வருமனை இப்ப நம்ம ஊர்ல இருந்து வாரில சேர்ந்தா பாருங்க பட்டாளத்துல இவன் எல்லாம் மகாதிகன் பேர்ல இருக்கலாம் இதெல்லாம் போனன்னைக்கே திதி பஞ்சஜாதா மகாரதா அபிமன்யுர்யதா கிருஷ்ண தபாதே தவ தர்மதா அஞ்சு குழந்தைகளும் உங்க மருமானான அபிமன்யு போல உங்களுக்கு சுவாமிகிட்ட சொல்றாள் திரௌபதி என் அஞ்சு குழந்தைகளும் உங்க மருமான போல அபிமன்யுர் யதா கிருஷ்ண சொன்னாலாம் பகவானிடத்திலே என்ன சொன்னா குறையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன் நான் சொல்ல வேண்டிய இடம் தெய்வமான உன்னிடத்துல சொல்லணும் தெய்வம் தான் குறையை நீக்கும் ஆகினாலும் தங்களிடத்துல சொல்றேன் பெரிய சக்கரவர்த்தியான திருபதனுடைய பெண் நான் யஜ்ய வேதியில நின்னும் அயோனிகையாக பிறந்தேன் திருஷ்டஜும்னனுடைய சகோதரி கோபாலனான தங்களுடன் பால்யத்தில் விளையாடினேன் ஆஜமீட்ட குலத்தில் புகுந்தேன் பாண்டவுக்கு நாட்டு பெண் மகாவீரர்களான பஞ்ச பாண்டவர்களுடைய பட்ட மகிழ்ச்சி அஞ்சு புத்திரர்களை பெற்றேன் அப்படிப்பட்ட என்னை மகா பாபியான துஷாசனன் சபையில இழுத்து வந்தான் எப்போ இழுத்து வந்தான் தெரியுமா என்னுடைய நாகர்கள் அஞ்சு பேர்களும் கண்ணால பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வமானி சாகாமல் இருக்கும் பொழுது நாளாம் ஜீவத்து பாண்டு புத்திரேஷு பாஞ்சாலேஸ்வத விஷ்ணிஷு दासीभूतास्मि பாபானாம் சபா மத்தியே வியவஸ்திதா சகா பாபிகளுக்கு தாசியானேன் சபையில் சகிரகம் பிராப்தா பரிகிருஷ்டா சபாங்கதா என்ன பண்ணி இழுத்து வந்தான் தெரியுமா தல பின்னல்ல கை போட்டு காலால வயத்துல உதச்சு கிருஷ்டா பரி கிருஷ்டா பந்த எறிவது போல அந்த பையன் இடுப்புல கை கொடுத்து கொடுத்து தூக்கி எறியதுதான் காலால வாங்கி அப்படி அவன் வியாசரே வருத்தப்பட்டுட்டார் இந்த பாதி நல்லா இருக்க மாட்டான்னு அன்னைக்கே அவர் அவனுக்கு அன்னைக்கே அவர் ஜாதக பத்திரிகை செஞ்சுட்டார் பலன் சொல்லிவிட்டார் சாஹம் கேஷகிரகம் பிராப்தா பரிக்ளிஷ்டா சபாம் கதா பசியதாம் பாண்டுபுத்திராணாம் ஜீவதி கேசவா ஆண்டவர்கள் கண் கொண்டு பார்க்கும் பொழுது என் தெய்வமான நீ சாகாமல் உயிருடன் இருக்கும் பொழுது என்ன சபையில பிடிச்சு விட்டு வந்தாராக்கம் தல பின்னல்ல கை போட்டான் நாள் அது எப்படிப்பட்ட பின்னல் நாள் ஆதிபர்வாவில் திரௌபதி சொல்லும் பொழுது பாண்டவானாம் பரிபூய வீரியம் பலா பிரமிஷ்டாஷ்டஜேனா ராஜசூய மகாயாகம் பண்ணி கங்கையில போய் அவஹிருதஸ்நானமாம் கங்கையில அவுகிருதம் நடக்கும் பொழுது சாமகர்கள் எல்லாம் சாம வேதத்தார தானம் பண்ணி எந்த திவ்ய தீட்சத்தை அவகிருத சாமாவதால என் தலை பின்னல்ல வாரி இறைச்சாலோ அந்த பின்னலை பாவி தொட்டால் நாளா ஏ ராஜசூயாவபுத்தே ஜலேனாம் மகாக்கிரதோ மந்திரபூதேன தே பாண்டவானாம் பரிபூய வீரியம் பலாத் பிரமிஷ்டாக இப்படி அலறினாள் தாசீபூதாஸ்மி பாபானாம் சதா மத்தியே வியவஸ்திதாம் காலத்தில் ஐந்து பக்தாக்களும் உயிருடன் இருக்கும் பொழுது தெய்வமான நீயும் உயிருடன் இருக்கும் பொழுது சபையில என்ன நடுப்புற கொண்டு கொண்டு நிறுத்தி ஸ்ரீதர்மிணி மனர்ஹாம் மாம் நாள் நான் ஸ்ரீதர்மிணி பகிஷ்டா காலம் குமான்களை குமான்களை வந்து நேர பார்க்கப்படாது பகிஷ்டையா இருக்கிற போது லஜிதாந்தே வசேத்து நாள் வியாசஸ்மிருதியிலே லஜ்ஜியுடன் கூட அப்படி ஒரு ரூமுக்குள்ள இருக்கணுமாம் அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு லட்சியுடன் கூட ஒரு ரூம்ல மறைஞ்சிருக்காளோ அதுக்கு தகுந்த குழந்தையா பெருகால குழந்தையா பிறப்பாள் அவன் எல்லா குழந்தைகள் பிறப்பதற்காக அப்படி சில செடிகளை வச்சு அப்படி அதுக்கு வெயில் படாம அப்படி இது பண்றா போலையா அப்படின்னு தான் சொல்லியிருக்காள் அந்த வைத்தா காலத்துல நல்ல உயர்ந்த புஷ்பங்கள் நல்ல அலங்கிருதமா பகவானே அப்படி ராஜகோபாலனே கடையப்படி ராமனே புஷ்பம் ஆலையோட பார்த்து போட்டு பீதாம்பரம் சாத்தி பார்த்ததோட உள்ள பார்க்கணுமா அப்படி பார்த்தா தான் அந்த போய் இல்ல பிறக்கிற குழந்தை நல்ல ராஜகிரகங்கள்ல நல்ல குழந்தையா பிறக்கிறாள் என்ன காரணம் தெரியுமோ அந்த சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லிருக்கோ வாத்தியார் போய் சொல்லுவார் இவங்க எல்லாம் அந்த அம்மாட்டையெல்லாம் சொல்லுவோம் அது மாதிரி இருப்பாள் ராஜஸ்தான் அவன் ஏதாவது பிறந்து ஓடானமா பிறந்துட்டா ராஜா இல்ல அப்புறம் ராஜ்யம் தான் கெட்டு போகும் அதுக்காக அப்படி போய் சொல்லி அது வந்து ஜாக்கிரதையா பண்ணி வைப்பாள் ஸ்ரீதர்மிணியான பகிஷ்டா என்ன நடுப்புற கொண்டு நிறுத்திவிட்டான் சபையிலே பாபி திரும்ப திரும்ப சொன்னானாம் தாசீபூதாஸ்மி சதா சபாமத்யே வியபஸ்திதா தாசியாகானேன் சபையில் அவன் சொன்னதெல்லாம் கேட்க வேண்டியவனாகானேன் சபையில் பாண்டவாள் நிற்கிறாள் திரௌபதி சொல்றாள் பகவானிடத்துல எனக்கு வேற ஒன்னும் துக்கமா இல்லை என்ன அந்த பாபி பிடிச்சி சபையில வீட்டு வந்ததே பாண்டவாள் உடம்பு கடுங்க வேண்டாமா ஒரு வேகம் உண்டாக வேண்டாமா அஞ்சு பேரும் பேசாம இருந்தா சபையில கல்லாட்டமாங்கிறாள் உங்க அம்மா வீர போது என்ன பார்த்துதானே இருந்தேன் இல்லைங்க அம்மா வச்சா என்ன பண்றது அப்படி சாப்பாள் அது மாதிரி சொல்றா திருப்பதி ஆனா இங்க அவன் அயோக்கியம் தப்பு பண்றான் கோவிந்த மனசா என்ன பண்ணினேன் தெரியுமோ அந்த பாப்பி என்ன சபையில் பிடிச்சு வித்து வந்த பொழுது நான் வேற ஒண்ணும் பண்ணல அவன்கிட்ட கட்சி பேசல சர்வேஸ்வரனான தங்களையாளனேனே நீகோத்பலதளசியாமா என்று அலறினேன் நீதோத்வல தனசியாமா நீதோத்வல புஷ்பம் போல் திவ்யமான காந்தி செந்தாமரை போன்ற நேத்திரம் யோகித்யமான சரணம் திவ்ய பீதாம்பரம் திவ்ய கௌஸ்துபம் சதுர்புஜம் சங்காத்தியாயுதம் அப்படியுடன் கூடின பிரபோன அலறினேனே எப்படி அலறினேன் தெரியுமோ மனமுருகி எழுதேன் பகிமாமிதி கோவிந்தர் தான் அலறினவுடன் தாங்கள் என்ன பண்ணினேன் தெரியுமா அங்கிருந்து அனுகிரகம் பண்ணி ஏராளமான வஸ்திரங்கள் மேல மேல எனக்கு வரும்படியாக ஆசீர்வாதம் பண்ணி மகாட்சேமத்தை நான் அடைஞ்சேனே அதெல்லாத்தையும் மறந்து போயிடா எனக்கு அனுகிரகம் பண்ணதே அன்னைக்கு நான் வந்து ஆபன்மையான பொழுது என்ன காக்கலையா அப்படி நான் சபையில ஆபத்து அடைஞ்ச போது நீங்கள் ரட்சிக்க நான் கண்ணால் ஜலம் விட்டு அழுவதைக் கண்டு ஒரு சுமங்கலி அழறாளே என்று எத்ரமாம் பகவான் அம்மா நீ சுமங்கலி கண்ணால் ஜலம் விட்டு அழப்படாது ஏதாவது வரம் கேள்வி தரேன் நாளாம் வரன்கேளி தரேன்னு சொல்லி சொன்னாளாம் அப்ப என்ன காட்டேன் தெரியுமா வரன்கிறாள் திரௌபதி என் அஞ்சு பேர்களும் பர்த்தாக்கள் அஞ்சு பேர்களும் உங்களுக்கு தாசர்களாக ஆனதாக சொல்றேனே அப்படி இல்லாமல் அதாசர்களாய் தங்களை விட்டு விலகி அவர்களை நீங்கள் ஜெயிச்சு ஏலக்காரர்களாக பண்ணிட்டேளே அப்படி இல்லைன்னு சொல்லி வெளியில வாழ அப்பற்படுத்தி விடணும் விடும்பொழுது வாழ தனியாக விடப்படாது தேவ ஆயுதம் இதோட விடணும் தேர்வு ஆயுதங்கள்லாம் வச்சு ஆடிட்டாரா சிலவன் ஏதோ ஒன்றும் வச்சு ஆடிவிடுவோன்னு இந்த ரங்காட்டங்கள்லாம் ஆடுற மாதிரி அவனுக்கு இன்னத்தை தான் வைக்கணும் இன்னத்தை வைக்கக்கூடாதுன்னு கிடையாதுன்னு அவன் நல்லபடியா அப்ப கடுக்கம் போட்டுக்காது நல்லதுன்னு அது இருந்தா அதையும் வச்சு ஆடிவிடுவான் அதாசா பாண்டவா சரதாசாயுதாயி முன்ன வெளிப்படுத்தி தீருடன் ஆயுதத்துடன் பாண்டவர்களை வெளிப்படுத்தினேன் காட்டுக்கு அதுல இருந்து வரப்பட்டு வந்தாள் இதெல்லாம் ஞாபகம் இருக்கோன்னு கேட்டாள் திரௌபதி இத்தனையும் தங்களுக்கு தெரியுமே என்று காட்டாளாம் திரௌபதி சுவாமி தெரியும்னு தலையை அசக்கலையா கண்ணையும் திறக்கலையா பேசாம இருந்தாரா திரௌபதி என்னையும் குழந்தைகளையும் என் பக்தாக்களையும் நீங்கள் தான் ரட்சிக்கணும்னு அழுதாளாம் திரௌபதி அப்பொழுதும் சுவாமி அம்மா நீ கவலைப்படாதே நான் காப்பாத்துறேன்னு சொல்லலையாம் எனக்கு தெரியும்னு சொல்லலையாம் நண்பகம் கிருஷ்ண பீஷ்மஸ்ய धृतराष्ट्रस्य चोभयोः नुषा भवामि धर्मेण சாஹந்தாசீகிருதா கிருதாபலாதீனான் பீஷ்மருக்கும் திருதராஷ்டிரனுக்கும் கிரமமாய் நான் வந்து நாட்டு பண்ணலையா என்ன சபையில கொண்டு தாசியாக பண்ணினானே இந்த பாபி இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு காட்டாள் சுவாமி பதிலே சொல்லல பார்த்தாள் அப்போ என்ன பண்ணினாள் திரௌபதி இப்படி சொல்லியும் எப்போ பகவான் வந்து வாக்குனால எனக்கு எல்லாம் தெரியும் நீ பயப்படாதேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலையோ இந்த காதல வாழ்ந்தா போலயே சுவாமி சொல்லல கண்ண முடியும் பேசாம சொன்னாள் உடனே என்ன பண்ணினாள் இத்துக்து சம்ஹாரம் சுதர்சனம் சுநீலமசிதாபாங்கி சர்வகந்தாதிவாசி சர்வலக்ஷணசம்பன்னம் மகாபுஜகவர்ச்சசம் கேஷபட்சமராரோஹா துஷ்யவானேன பாணினா பத்மாட்சி புண்டஜீகாட்சம் உபேத்யகஜகாரிணி அஸ்ணுபூர்ணேட்சணா கிருஷ்ணா கிருஷ்ணம் ந ஜனமப்ரவீதி அயந்தே புண்டரீகாட்சா துஷாசனகரோத்விதா ஸ்மர்த்தம் யா சர்வகாரியேஷு பரேஷாம் சந்திமிச்சதாம் யதி பீமார்ஜுனௌ கிருஷ்ண கிருபணௌ சந்திகாமுகௌ பிதாமேயோச்சதே விருத்தா சா புத்திரைர் மகாரதை पुत्रैर्महारथैः பஞ்சைவ महावीर्याः पुत्रा मे मधुसूदना अभिमन्युम् पुरस्कृत्य युहुच्यन्ते कुरुभिः सह दुःशासनभुजम् श्यामम् सञ्चिन्नम् पांसुकुण्डिकम् यद्यहन्तु न पश्यामि कः शान्तिः हृदयस्य मे त्रयोदश हि वर्षाणि प्रतीक्षन्त्यागतानि मे विधाय हृदये मन्युम् प्रदीप्तमिव पावकम् विजीज्यते मे हृदयम् भीमवात्सल्यपीडितम् योऽयमद्य महाबाहुः धर्ममेवानुपश्यति इत्युक्त्वा बाष्परुद्धेन சுரோத கிருஷ்ணாசோத்கம்பம் சுஸ்வரம் ராஷ்டகத்கதம் இப்படி சொல்லிவிட்டு திரௌபதி தன் தலை பின்னல கடந்து கையில் எடுத்துக்கொண்டு சேர்ல போய் குதிச்சு பாஞ்சாளாம் மதம் பிடிச்ச யானை போல் இச்சுத்வாமிருது சம்ஹாரம் சுதர்சனம் சுனீலவசிதாபாணி சுநீலமசிதாபாங்கி திவ்ய கந்தங்கள்னாலே முன்பு அலங்கரிக்கப்பட்ட கேசமாமது உயர்ந்த தடை நிலங்கள்லாம் தடவண்டி திவ்ய புஷ்பங்கள்லாம் வச்சிருந்த தலை பின்னலாம் கருவண்டு போன்ற கருப்பா நல்ல வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்ச கூந்தலாம் அப்படிப்பட்ட திவ்யமான பின்னலை இடது கையில் எடுத்துக்கொண்டு மதம் முடிச்ச யானை போல் பகவானுடைய சமீபத்துல போய் குதிச்சாளாம் திரௌபதி சர்வலக்ஷண இந்த தலை பின்னலுக்கு என்னென்ன லட்சணங்கள் எல்லாம் இருக்கணுமோ அத்தனையும் புரிஞ்சிருக்கா அந்த பின்னலுக்கு சர்வலட்சண சம்பன்னம் மகாபுஜகவர்ச்சசம் பார்த்தா பெரும் கரும் பாம்பு மாதிரி இருக்கா மகாபுஜக வர்ச்சசம் நாள் என்ன பெரும்பாம்பு நாள் துரியோசனுடைய குடும்பத்தை கடிக்க வந்த கரும்பாம்பாமதி கருணாகமாம் महाभुजगवर्चसम् केशपक्षम् वरारोहा गृह्यवामेन पाणिना पद्माक्षी पुण्डरीकाक्षम् உபேத்திய கஜகாமினி கஜகாமினின்னாள் காணபோல பாஞ்சி பகவாந்தி சரணத்தின் கிட்ட போய் குதிச்சாளாம் கிருஷ்ணா கண்ணுநாதத்தை கொட்டினாளாம் பகவானுடைய சரணங்கள்லாம் கண்ஜலம் கொட்டிட்டுதான் என்ன சொன்னான் கிருஷ்ணம் மஜனம் அப்ரவீத் நான் இத்தனை சொன்னேனே ஒரு வார்த்தை கூட அனுகிரகிச்சு எனக்கு பதில் சொல்லலையே ஒரு கால் நான் அழகானேன்னு நீங்க மறந்துட்டாலும் நான் விடமாட்டேன் பாபி துஷாசனம் இழுத்த பின்னல் இதுதான் பாரு நாளா அயந்தே புண்டரீகாட்சே துஷாசன கரோத்ருதா துஷாசனுடைய கையினால் இழுக்கப்பட்ட பின்னல் இதுதான் ஏ புண்டரீகாட்சான் நாளாம் கண்ணிருக்கா இருக்கா அவிஞ்சு போட்டுதான் அர்த்தம் அயந்தே புண்டரீகாட்ச அஞ்சு உருவாங்கி சந்தி பண்ணி வைக்க பத்திரம் வாங்கின்னு புறப்பட்டு போறீங்களே போகும்பொழுது என் தலை பின்னல் நினப்பு இருக்கட்டும் என்ன பிரதிஜை பண்ணியிருக்காள் என்னைக்கு இதை மறுபடியும் வாரி கட்டி நான் பின்னிக்கொள்ள போறேன் தெரியுமா துஷாசனனை கொண்டு துரியோகன வசம் பண்ணி அவர்களுடைய ரத்தத்தை கொண்டு வந்து என் தலையில பீமன் என்னைக்கு தலை வயிறுல வச்சு நான் அந்த ரத்தத்தோட ஸ்நானம் பண்ண போறேனோ அதுக்கப்புறம் தான் என்ன வேண்டதை வச்சுக்கிறது தலை வாரிக்கிறது பூ வச்சுக்கிறது பின்னிக்கிறதுன்னு வச்சிருக்காளாம் இது ஞாபகம் இருக்கட்டும் நாளாம் ஸ்மர்த்தவியா நான் சொன்னாளாம் வச்சுக்கணும் நாளாம் சுவாமி அதுக்கும் பதச்சொல்லையா அண்ணால் ஜலம் விட்டு அழறாள் பகவான் சரணத்துல துர்கா பிரவாகம் மாதிரி ஜலம் விழுந்தே கண்டலாம் சுவாமி அப்பவும் ஒன்றும் உடனே என்ன பண்ணினார் ஓஹோ பாண்டவர்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமா சந்தி பண்ணி கொள்ளுதல் இருப்பதனால நான் அனாதையா போட்டேங்கிறதுனால இப்படி கை விட்டுட்டேளா நான் அனாதையா போட மாட்டேன் எங்க அப்பா உயிரோட இருக்கான் நாளா என் தோப்பல் உயிருடன் இருக்காளாக்கம் பீமார்ஜுனவு பீமனும் அர்ஜுனனும் உங்க தரப்பில் சேர்ந்துட்டால் என்று நீங்கள் அந்த கட்சியா பேசுறேன்னு தெரியுது எங்க பிதா உயிரோட இருக்காள் சோப்பன் அவர் உயிர் உள்ள மட்டும் என்ன கை விட்டு விட மாட்டார் வயதான எங்கப்பா தன் பிள்ளைகளுடனும் என் குழந்தைகள் அஞ்சு பேர்களுடன் யுத்தம் பண்ணுவாள் என் குழந்தைகளுடன் உங்க மருமான சேர்ந்து யுத்தம் பண்ணுவன் யுத்தம் பண்ணி இன்னைக்கு என் குறை நீங்கும் தெரியுமா சாதாரணமா யுத்தம் நடந்தா நீங்காது என் தலை பின்னலை பெரும் சபையில் வகிஷ்டா காலத்தில் எந்த பாபி கைதால வீழ்த்தானோ எந்த துஷாசனுடைய கையானது கடசல் பிடிச்ச மரம் போலவோ திருத்த கையோ நீண்ட கையோ அந்த கையானது யுத்த களத்தில் வட்டப்பட்டு கீழே விழுந்து துடிச்சு ரத்தத்தை கச்சி மண்ண கவி என் துக்கம் போகும் நாளாம் துஷாசனபுஜம் ஷியாமம் சஞ்சின்னம் பாஞ்சு குஞ்சிதம் யஜ்யஹந்து பசியாமி பதிமூணு வருஷம் பொறுத்துக்கோ பொறுத்துக்கோன்னு சொன்னானே பீமன் அந்த பிரபு இப்ப என்ன கை விட்டுட்டாளே நாளாம் பீமன் சொல்லுவான் பீமன் போய் அழுவலாம் திரௌபதி அப்ப சொல்லுவனாம் பீமன் ஒரு பதிமூன்று வருஷத்தை பொறுத்துக்கொள் பதினான்காவது வருஷம் வந்ததே நான் காக்கிறேன் காக்கிறேன்னு சொன்னாங்கன்னா त्रयोदश हि वर्षाणि பிரதீட்சந்தாகதானி மே விதாய ஹிருதயே மன்னும் விபவாச்சல்ய பீடிதம் இப்படி சொன்னாலாம் பிரதீப்தமிவ பாவகம் விதீரியதே மே ஹிருதயம் பீமவாச்சல்ய பீடிதம் பீமன் இப்படி பதிமூணு வருஷமானது என் குறைய நீக்குவன் நினைச்சேனே யுத்தம் வேண்டாம் அண்ணா சொல்வதுதான் சரின்னுட்டாளே தர்மேவானுபஷ்யதி அண்ணா சொல்வதுதான் தர்மம் என்று என் பிரபு பீமனும் சொல்லிவிட்டாளே நான் என்ன பண்ணுவேன் சொல்லி கண்ணும் கண்ணீருமாய் நெஞ்சு பேச முடியாமல் தார்தாரியா ஜலத்தை விட்டு வாக்க விட்டு நல்ல சுரத்தில் அழுதாளாம் சுஸ்வரம் வாட்ப அழற பொழுது ரொம்ப எந்த பஞ்சமத்தில் அழுதாலும் சுஸ்வரம் பாஷ்பகத்கதம் ருதோத சுஸ்வரம் பாஷ்பகத்கதம் அத்தியுதமான துவனியில் வாய விட்டு அழுதாளாம் திரௌபதி இது பரியந்தம் சுவாமி பொறுத்துக்கிட்டு இருந்தாளா உடனே என்ன பண்ணினான் நாள் திடீரென பீதாம்பரத்தை எடுத்து கண் ஜலத்தை தொடச்சு அம்மா இன்னமே அழாதே இது பரியந்தம் உன்னை அழவிட்டது நீ ஏழைன்னு அழவிடல என்னத்துக்கு அழவிட்டேன் தெரியுமா நீ இப்படி அழுதாதான் துரியோசன் குடும்பத்துல இருக்கிற ஸ்திரீகள் நாளும் முடியான நாள் வரும் நாளாம் துரியோதன குல ஸ்திரியா துரியோசனுடைய குடும்ப ஸ்திரீகள்லாம் ഭർത്താക്കീരാദ്രക്ഷ്യസേ കൃഷ്ണേ ഭരത സ്ത്രീയാ ഗുരുപ്പ് മുഴുക്കഴ പോറുത് அது மாதிரி ஆகணும் அதுவும் கண்ணுனாலே அவளுடைய பந்துக்கள் எல்லாம் போய் அந்த ஸ்திரீகள் ஆழ்வதற்காக ஒன்னு அழவிட்டேன் இன்னமே நீ எழுதியானா துவாரகைக்கு வந்து விடும் ஆபத்து வைகுண்டத்துக்கு வந்து விடும் ஆபத்து நிறுத்தனம் நீ நாளாம் பாண்டவாள் கொல்ல வேண்டாம் நான் அவர்களை கொள்வதற்கு உதவி பண்ண வேண்டாம் ஒரு சுமங்கலியான நீ அழுதா போறோம் ஒரு ஸ்திரீ அழுதா போறோம் அந்த குடும்பம் அழிவதற்கு வேற சத்ருக்கள் வந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம் எல்லாம் நீ பயப்படாதே ஆனா என்னமோ இப்போ சமாதானம் பண்றேன்னு விடாதே ஒண்ணு மட்டும் தீர்மானம் பண்ணிக்கோ திரௌபதி நாளாம் என்ன நாள் பூமியானது ஒரு கால் தூள் தூளாக போனாலும் போகும் மலையெல்லாம் செறிஞ்சு போனாலும் போயிடும் நட்சத்திரா நமே மோகம் பசோ பவேதி சலேத்தி ஹிமவான் பவேதி त्वते च स नक्षत्र நமே மோகம் வஜோ பவே நட்சத்திர கணங்களுடன் அப்படி நட்சத்திரங்கள்லாம் உதிர்ந்து அந்தரிட்ச லோகம் கீழ் விழுந்தாலும் விழும் பர்வதங்கள் எல்லாம் குடியாக ஆனாலும் ஆகும் பூமி சகலமாக போனாலும் போகும் சமுத்திரம் சுஷ்கமாக ஆனாலும் ஆயிடும் எம் வாக்கானது நமே மோகம் வச்சோ எம் வாக்கு பக்தாளத்துல சொன்னது ஊரா போகாதுன்னு சுவாமி உடனே திரௌபதி சுஷேத்தோயி கிருஷ்ணே நமோகம் வச்சோ பவேஜிதா மித்ரான் ஸ்ரீயாஜுஷ்டானி அச்சிராது திரட்சசே பதீனி உன் பக்தாக்கள் அஞ்சு பேர்களும் சத்ரு ஜெயத்துடன் மங்கள ஸ்நானம் பண்ணி உன்னுடன் கூட பட்டாபிஷித்தாளை வழங்க போறாள் நான் சத்தியமா சொல்றேன் சுவாமி பிரதிஜை பண்ணாளா பிரதிஜானாமி இனிமே நீ அழப்படாதுன்னாலாம் கிருஷ்ணே பாஷ்போ நிகிருஷ்யதாம் இனிமே கண்ணுல ஜலம் நாளாம் சத்தியமா சொல்றேன் பிரமாணம் நாளாம் பரமாத்மா பக்தாளத்துல அத்தனை கருணை பகவானுக்கு சுவாமி ஏதோ கஷ்டம் வந்தவாள கொஞ்ச நாளைக்கு அப்படி பேசாம விடுறதும் நிலத்துக்காத்தான் நாள் அவன் திரௌபதி இத்தனை அழுகு அழுத போது திடீர்னு நீ அழாதே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லலை எல்லா அழுகைக்கும் ஓஞ்சதுக்கு அப்புறம் கண்களுக்கு தொடச்சு விட்டு நீ பயப்படாதே நான் இன்னத்துக்காக தான் பொறுத்து கொண்டு இருந்தேன் இத்தனை அழிங்கிறாள் அப்படி பகவானுக்கு தெரியும் அவன் வந்து பக்தர்களை கைவிட மாட்டான் நாம் பஜிக்க வேண்டியது நம்முடைய கடமை அவன் பகவானை பஜிக்காமலே கணப்பு சட்டியை மூட்டாமலே எங்க காத்துல குளிர போக்குல ஐயா கணப்பு சட்டின்னு ஒருத்தன் சொன்னான்னா முட்டாளவன் அவன் அதுலேதான் உமி போட்டு தீய வச்சு இது பண்ணினா மார்வி மாசத்துல இவனுக்கு குளிர போக்கும் கணப்பு சட்டியே இல்லாதவன் எங்காத்துல மட்டும் கணப்பு சட்டி குளிர போக்கம் இல்லைன்னாக்க ஒதும் சட்டி போக்குமா நான் கீழே கிடக்கிற செக் புக் தன் கையில் எடுத்து வச்சிருந்தா பணம் கொடுக்குறா பேங்க்ல கொடுக்க மாட்டார் உடனே சுவாமி பிரதட்சம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு திரௌபதி பரவ போயிட்டாள் ஜீவன உடனே சுவாமி இங்கிருந்து புறப்பட்டாள் நீங்க எங்க ஒண்ணுமோ அங்க போங்க இனிமே கவலை இல்லைன்னு திரௌபதி என்ன சுவாமி பிரதிஜை பண்ணிவிட்டா சொன்னபடி நடப்பாள்னு தெரியும் திரௌபதிக்கு அங்கிருந்து கிளம்பி சுவாமி தூதுக்காக போறாள் போற பொழுது முதல் தினம் ராத்திரி ஒரு ஏழைகளான வேத வித்துக்களுடைய அக்னஹாரமா அங்க சாலைக்கு போவதும் அங்க தீர்த்தமும் அக்னிஹோத்திர சேஷமான பாலையும் அவள்லாம் கொடுத்தாளாம் அதெல்லாத்தையும் சுவாமி வாங்கி சாப்பிட்டுட்டு தனக்கு முன்னாடி திவ்ய கிரகம் நிர்மாணம் பண்ண சொல்லி அங்க திவ்ய போஜனம் இந்த இத்தனை வேத வித்துக்களையும் அங்க வந்து போஜனம் பண்ண சொன்னாலாம் என்ன குற்றோ திஷ்டதி எஸ்யாண்ணம் வேதாபியாசேன ஜீவியத்தை மேகோத்தரம் சதம் நாள் அதுக்குதான் அண்ணன் அண்ணம் போட்டுட்டு பஞ்சாதி சொல்ல சொல்றது தாம்பூலம் கொடுக்குற போது எனக்கு தெரியும் ஒரு அணுவாக ஒரு பஞ்சாதி வேத வித்துக்கள் சொல்லி அந்த அண்ணன் ஜெரிமானத்தை அடைஞ்சது ஏன்னா நூற்றி ஒரு தலைமுறை கரையேறுமா அதுக்குதான் வேத வித்துக்களுக்கு வேத வித்துக்களுக்குன்னு சொல்றது தெரியாதவன் என்ன நினைப்பன் வேதம் மத்தியானம் பண்ணுவாங்க தான் வயரா அவருக்கு தான் பசியா இப்படிலாம் சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அதே ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பைக்காராவில் இருந்து அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா அவருக்கு தான் சம்சாரமா அவாத்து பொண்ணுக்கு தான் கல்யாணமா அவருக்கு தான் ஐயாயிரம் ரூபாய் சம்பளமாண்டான் உன்னை கொண்டு போய் எலக்ட்ரிக் ஆஃபீஸில் விட்டா என்ன உண்மை கையை வைப்பேன் இதில் அவன் சொல்றது வீழ்த்து கொடுப்பது அப்படி சொல்லக்கூடாது அதில் பயிற்சி பண்ணினவாளுக்கு பெருமைப்படுத்த வேண்டியதான் அங்க போய் தங்கிவிட்டு சுவாமி மருதனம் பரப்பிட்டு துர்யோசனுடைய இதுக்கு போனாள் பட்டத்துக்கு அவன் என்ன பண்ணிருக்கானா ஒரு அஞ்சு வயது கண்ணண்டியே அந்த யோஜனத்திலேயே சுவாகத்தம் அதாவது வெல்கம்ங்கிற ஆளும் நல்வரவு நல்வரவுன்னு அங்கங்கே வச்சு எல்லாரும் இந்த கொண்டு அழிச்சு வரதுக்கா போய் சொல்லியிருக்கான் ஒரே வேத கோஷம் வாத்திய கோஷம் ரெண்டு பேரை தவிர்த்து எல்லாரும் போட்டாங்க ஒன்னு உள்பொட்ட ஒன்னு வெளிப்பொட்டேன்னா உள்பொட்ட துரியோதனம் வெளிப்பொட்ட திருதராட்டம் இங்க ரெண்டு பேரை துரியோசனமிருத்தே ராஜன் இவா ரெண்டு பேர்களை தவிர்த்து எல்லாரும் போனாலாம் முதல் கொண்டு அழைச்சின்னு வர ஆனா திருதராஷ்டம் மட்டும் சுவாமி வர பெருமையை கேட்டுவிட்டு சற்றுஸ்மதாம் பிரீதி முப்பை நீ சஞ்சயா கண் படைச்சவர்களை பத்தி இன்னைக்குதான் நான் சந்தோஷப்படுறேன்னு அழுதான் எனக்கு கண்ணு இருந்தா சுவாமி வர வைபவத்தை நான் தேர்ல பாப்பேனே எனக்கு கண்ணு இல்லாம போச்சேன்னு நீ தாழ்தான் வியாசர் எல்லாரும் விவரம் கழிச்சுன்றதுக்காக போனாள் ஒரே கூட்டம் பீஷ்பத்தோட கிருபாதிகள்லாம் போயிருக்காள் ஏராளமான சைன்யம் இவா ரெண்டு பேரை தவிர எல்லாரும் போனானா நகரம் முழுக்க கரவரண்டு போச்சுன்னாக்க சுவாமியினுடைய குதிரை தேர் எல்லாம் மார்க்கம் இல்லை சுவாமி என்ன பண்ணிட்டா அழகா பீஷ்ம துரோணாதிகளை மரியாதை பண்றது போல தேர விட்டு இறங்கி நடந்து வந்துட்டாள் அப்படி நடந்து வந்துட்டாள் அப்படி கையை பிடிச்சுண்டு பீஷ்மர் பக்கம் துரோணர் பக்கம் கைலாக்கத்து அழிச்சு வந்தாள் அழிச்சு வரும்பொழுது நகரம் வந்தது பட்டணம் வந்தது வந்தா ஜீவனி பாரதத்தில் சொன்னார் இது இது யாருடைய கிரகம் கேட்கறதா ஒரு அரமனையை காட்டி பீஷ்மர காட்டார் பீஷ்மர் உடனே என் கிரகம் கையை விட்டு இது என் கிரகம் எங்காத்துக்குள்ள வரணும் எங்காத்துக்குள்ள வரணும்னா ரொம்ப நல்லா இருக்கே வாம் நாள் நீ உள்ள வந்து பார்க்கணும் மந்திரிகளுக்கு துரியோசனம் கட்டி கொடுத்துருக்கிற கிரகத்தை பாரதி சொன்னார் மந்திரிகளை எல்லாம் எப்படி வச்சிருந்தான் நாள் தன்னை போல விட்டான் அப்படி வச்சிருந்தானா யுத்தம் வந்த உடனே அவளுடைய உத்தாசம் தனக்கு ரொம்ப வேண்டும் உள்ள வந்து நீங்க பாக்கணும் பாக்கணும்னாலா எங்க ஆத்துக்கு வரணும் எங்க ஆத்துக்கு வரணும்னாலா உங்க ஆத்துக்கு வரத்துக்கு பொழுது இல்லைன்னு உட்கார சுவாமி உடனே துரோணரை கூட்டி யாருடைய கிரகம் கேட்டாள் கேட்டா துரோணர் ஒரு நாலு பேருக்கு தலைகள் சொல்லுவார் பீஷ்மருக்கு வாரிசு இல்லை அனந்தர வாரிசு அவர் எங்கா எங்கான்னு இவர் துரோணர் நாலு பேர அத்தியனம் பண்ணினவர் என் கிரகம் என் கிரகம் நீங்க உள்ள வந்து பார்க்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் உங்க ஆத்துக்கு வரத்துக்கும் பொழுது இல்லைன்னு அதே மாதிரி கிருபர் சுவாமி காட்டத்துல என்ன விசேஷம்னா ஆறாறு கூட அவளை பார்த்து காட்டாரா யார் வீடு யார் வீடு இல்லை எல்லாரும் என்னது என்னங்கிறான் உடனே அதே வீதியில் போயிட்டு இருக்கிறவங்க துரியோசனுடைய கிரகம் வந்து யாரு கிரகம் கேட்டால் துரியோசனம் என்னதுன்னு சொன்னார் ரொம்ப நன்னா இருக்கேன் நீங்க வந்து உள்ள வந்து தெரியும் பார்த்தானா தெரியுங்களா எல்லாம் நர்த்தனம் மட்டும்தான் பொய் பொம்மையெல்லாம் அப்படிலாம் பண்ணி வச்சிருக்கான் சுவாமிக்காக ஸ்பிரிங் குடிச்சு அப்படிலாம் பண்ணி வச்சிருக்கான் ரொம்ப அழகாக அங்க சுவாமிக்காக ஒரு சபையெல்லாம் நிர்மாணம் பண்ணியிருக்கான் வெள்ள குதிரைகள்ல ஏராளமா தயார் பண்ணிட்டு இருக்காங்க வியாசர் சுவாமி கொடுப்பதற்காக லஞ்சம் கஞ்சம் கொடுத்து தயார் பண்ணிவிடலாம்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணி வச்சிருந்தானா சுவாமி என்ன பண்ணினா இவன் எங்கா எங்கா உள்ள வந்து பாருங்க சபையை வந்து பாருங்க மண்டபத்தை பாருங்கன்னு சொன்னான் நம்பாம இல்லைன்னா இவருக்கு இறங்குறதுக்கு இடம் அது பெரிய அரமணையா இருந்தா தான் சுவாமி இறங்குவார்னு நினைச்சு விட்டார் அப்படி நினைச்சுக்கிட்டு இவன் இவர் போட்டோம்னு கோச்சின்னு உள்ள போட்டார் சுவாமி போண்டே இருக்கார் அதே வீதியில பீஷ்ம துரோணாதிகள்லாம் கூட வந்துட்டு இருக்காள் பெரும் கூட்டம் வாத்திய கோஷம் வேத கோஷம் அதே வீதியில அப்படி சாஞ்ச கூரையுடன் பிளந்த ஒரு மண் செவது அதுடன் கூடின ஒரு குடிசையை கண்டாள் சுவாமி அந்தாத்து வாசல்ல போய் இது யாருடைய கிரகம் எல்லாரையும் பார்த்து காட்டாள் உத்தராவது பதில் சொல்லவே இல்லை ஏன்னா பீஷ்ம துரோண கிருபாதிகளுக்கு எல்லாம் அவமானமா இருக்கு தங்களை போல ஒரு மந்திரியினுடைய வீடு இவ்வளவு மட்டமா இருக்கு இதை போய் நம்ம வாக்குனால அவருடைய இதுன்னு சொல்லுவானே பேசாமல் இருந்தாள் எங்கேயோ ஒரு மூலையில கண்ணும் கண்ணீருமா விதுரோடு அழுதுகிட்டு இருந்தார் நாம் வந்து பீஷ்மரை போல உத்தம கத்திரியனா பிறந்திருந்தா நம்மோட சுவாமி பேசி கையிலா கொடுப்பாள் அல்லது உத்தம பிராமணனா துரோணரை போல பிறந்திருந்தாள் நம்ம கைய சுவாமி பிடிச்சிருப்பாள் இருப்பாள் பேசுவாள் நாம் ஒரு தாசிக்கு பிறந்தவன் நம்மோட அங்க பேச போறாள் அப்படி நினைச்சுக்கிட்டு விதுரோட கண்ணு கண்ணீருமா பெரும் கூட்டத்துல இங்கேயோ ஒரு மூலையில அழுதுகிட்டு இருந்தாள் இது யாருடைய கிரகம்னு பகவான் கேட்டு ஒருவரும் பதச்சொல்லாத சொல்லாத காலத்துல அசுரர் அங்கிருந்து கூட்டத்தில் கூடி வந்தார் கூடி வந்து பகவத் சரணத்துல வந்து விழுந்து என் கோபாலனுடைய கிரகம் இதுன்னு சொன்னாலாம் உடனே சுவாமி என்ன பண்ணினார் ஆஹாஹா இந்த ஊர்ல கூட எங்க அம்மா யசோதை எனக்கு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காளா உள்ள போட்டாளா பௌரவேந்திர கிரகம் ஹித்வா பிரதிவேஷாத்மசாத்கிருதம் பெரிய சக்கரவர்த்திகளுடைய கிரகத்தெல்லாம் விட்டுவிட்டு ஆத்மசாத்கிருதம் வாஸ்தவமா கிருஷ்ணார்ப்பணம் பண்ணவராம் வீரர் உளரொழிஞ்சுட்டாளாம் பௌஷவேந்திர கிரகம் ஹித்வா பிரவிவேஷாத்மசாத்கிருதம் விவேஷா பிரவிவேஷா ரொம்ப வேகமா ஓடினாளாம் சுவாமி என்ன அவ்வளவு வேகமா ஓடினாரே நாள் ஆத்மசாத்கிருதம் ஆத்மமா கிருஷ்ணார்ப்பணம் பண்ணவனாம் வீரர் மேலுக்கு சொல்லலையா சிலவன் மேலுக்கு சொல்லுவான் எல்லாம் கோமா நினைச்சுக்கோமா ஒரு டவல் குடுங்கோ தலை தொட்டிக்க ஒரு தலகாணி விடுங்கோ தலைக்கு வச்சுக்க ஒரு கம்பளி குடும்பம் போட்டுக்கிறதுக்கு என்ன கம்பளியா தலஹானியா டவலாமன் திரும்ப திரும்ப சொல்லுவோன்னே மத்தளம் மாதிரி கொடுக்க மாட்டார் வாழ்க்கை சொன்னா போடுமா கிரியையில காட்டுறவாள்தான வசதி வாஸ்தவமா விதிரோட நிச்சயம் தான் உட்கொள்ளும் உணவை பகவான் இதுன்னு சொல்லி சாப்பிடுவான் கிருஷ்ணார்பணம்னு தான் குடியிருக்கும் வீட்டை கோபாலனதுன்னு சொல்லுவான் தான் கட்டிக்கொள்ளும் வஸ்திரத்தை பிரபுதுன்னு சொல்லுவான் அப்படி சொல்லி சொல்லி அவர் பண்ணி மனசுல என்ன நினைச்சிருந்தாரோ அதை சொன்னாரா அதனாலதான் சுவாமியும் உள்ள போனாடா உள்ள போன உடனே சொல்லினான் உள்ள முருகினான் வெள்ளிப்புத்தூர அவன் அப்படி சொல்லி குதிச்சாராம் விதுரன் துளையும் முருகி போச்சான் அவருக்கு ஒண்ணுமே புரியலையா விதுரனுக்கு சுவாமி தங்காத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணினான் பகவான தரிசனம் பண்ண மாத்திரத்திலே என்ன பண்ணினான்னா பகவானுடைய பிம்பத்தை ஒன்ன வச்சு பிரதிபிம்பத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார் பிரதிமே நித்தியம் கிருஷ்ண பிம்பத்தை வச்சு இதுடன் உத்தவர் அவள்லாம் பூஜை பண்ண மூர்த்தி தான் இப்ப குருவாயூர்ல இருக்கிற மூர்த்தி மாத்ராச்ச பித்ராச்ச ததோத்தவேனா சம்பூஜிதா யாஸ்து நமோ ஹரே தே மாத்ராச்ச பித்ராச்ச ததோத்தவேன உத்தவரும் இதுடன் யசோதே கோபுரம் வசுதேவர் தேவகி பூஜை பண்ண மூர்த்தி தான் அந்த கோபால விக்கிரகம் குருவாயூர்ல இருக்கிற மூர்த்தி உள்ளவர் ஒரு பிம்பத்தை வச்சு நிச்சயம் பூஜைக்கு அபிஷேகத்துக்கு பால் சந்தனம் அரைச்சு வச்சிருந்தார் சுவாமியே நேரம் வந்திருக்காள் பகவானே பண்ணிவிடுவோம் சந்தனத்தையும் பூவையும் அந்த பழத்தையும் பாலையும் எடுத்துட்டு வந்தார் எடுத்து வந்து என்ன பண்ணினார்னா சுவாமி தங்காத்து கொண்டுக்காருங்கிற ஆனந்தத்துல ஒண்ணுமே புரியாம இன்னொரு பாட்டுக்கு என்ன பண்றாரு பால் எடுத்து தம் மேல கொட்டிக்கிறார் சந்திரன் எடுத்து தன் கண்ணுல கலிக்கம் போட்டுக்கிறாப்பன்னு போட்டுக்கிறார் உண்மை புரியல சுவாமி பார்த்தார் இந்த பூஜைக்கு எங்கேயா முடிவுண்டோ அவன் வைசுவம் ஆரம்பிச்சுக்காம ஒருத்தர் வைசுவம் பண்ணார்னா அந்த வீடு முழுக்க பலி வச்சுட்டார் சார் விஷயம் பண்ண தெரியும் பண்றேன்னு ஒரு கட்டாரமாட்டார் சரிண்ணா ஒரு வங்கலப்பான் நிறைய அண்ணத்தை பிரம்மணர் பாட்டுக்கு ஆமுழுக்க வச்சுட்டு இருக்காரு ஏதாவது குருட்ட உபதேசம் பண்ணா அது கணக்கா ஏகனாக்காரமா சத்திராக்காரமா மண்டலாக்காரமா ஏதாவது ஒரு கணக்கு உண்டு அது மாதிரி இவருக்கு அந்த விதி நியமங்கள்லாம் மறந்து போச்சு பகவான பார்த்த ஆரம்பத்துல அப்படி என்ன பண்ணினாள் ஒண்ணுமே புரியாத கண்ல சந்திரத்தை தடுத்து எடுக்கிறார் பால மேல எடுத்து குட்டிக்கிறார் இந்த பூஜைக்கு முழுவே தெரியல எல்லாத்துக்கும் காரணம் ஆனந்தம் தாங்க இல்லையா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய பிரபுக்கு பொன் பிறந்து அந்த பொண்ணுக்கு பெரிய இடத்துல நல்ல மாப்பிளை கல்யாணம் பண்ணி கொடுத்து வந்த அம்மா மாப்பிள்ளை வந்த சந்தோஷத்துல பண்ண பெற்ற தாயா அப்படி ஆனந்தப்பட்டு ஊஞ்சல் இதெல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற பொழுது வாத்தியா ரஷடா இருந்து அந்த அம்மாவை போய் ஹாரதி கொண்டான்னு அந்த அம்மாவை சொல்லக்கூடாதுன்னு ஹாரதி அவள் மாப்பிள்ள வந்த சந்தோஷத்துல அப்படியே மக்னியா கிடக்கா அவள்கிட்ட போய் ஹாரதினா அவன் என்ன பண்ணுவது தெரியுமா இட்லி மாவை கரைச்சு முடிஞ்சு போகல அது அப்படியே அடுத்தாத்துல இருக்கிற அம்மா கவலை இல்லாம பட்டு இட்லி இட்லி நிறைய தினப்பட்டு ஒரு கோவில் எத்தனை போட்டு வந்து அங்க வந்து இந்த ஊஞ்சல் பாடுறதுக்கு வந்து நிப்பல் தயாரா அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னா வாத்தியார போய் ஒரு மிரட்ட மிரட்டி எங்க பிள்ளையாருக்கு வச்சிருக்கிற மஞ்சள் பாதி எடுத்து வந்துருவாள் அவன் அவன் என்ன உள்ளே போய் இனிமே மஞ்சளை அழைச்சா கொண்டு வருவேன் வாத்தியார போய் வந்து ஆரதி கிடைக்கிறதுக்கு மஞ்சள் கொடுக்க மாதிரி என்ன வாத்தியாரம் போய் அவர் நடிக்க நின்று பாதி எடுத்து போடுவார் எடுத்து போட்டு அதை கரைச்சி கொடுத்து கொண்டு ஆரதி பண்ணுவாள் இந்த பெத்த தாயார்கிட்ட போய் சொன்னா கல்யாணத்துல அவர் சந்தோஷப்பட்டு இருக்கிற போது அவளுக்கு ஒன்றும் புரியாது அது மாதிரி விதுரன் ஆனந்த சாகரத்துல மந்திரா இருக்கார் அவருக்கு ஒன்றும் தெரியல சுவாமி பார்த்தாள் விதுரான்னு கூப்பிட்டாள் சுத்தமே நாத்துரே மை எனக்கு பசி ரொம்ப தாங்கல்ல எனக்கு போஜனம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பூஜை எல்லாம் பண்ணினாலாம் ஏன்னா இந்த பூஜைக்கு முடிவு தெரியல நம்ம அனுபதிஷ்டமான விஷயபதி மாதிரி இருக்குது ஆகினாலே பூஜை அப்புறம் ஆகட்டம் நாள் இவருக்கு ரொம்ப பரமானந்தமா பிடிச்சி தங்காத்துல சாப்பிடுவார்னு நினைக்கல ஆனா உங்க ஆத்துல நான் சாப்பிடுறதா இருந்தா ஒரு பிரச்சனை பண்ணா சாப்பிடுவேன் நாள் என்ன நாள் என்ன சொன்னாலும் கேக்குறேன் நாள் உனக்கு இப்ப உள்ள என்ன சமையலாயிருக்கோ இதுக்கு மேல புதுசா ஒண்ணும் பண்ணலன்னு பிரமாணம் பண்ணணும் இருக்காரு குரு அதுக்கும் சரின்னு விட்டார் எப்படியாவது பகவத் குப்சியில போய் சேரட்டம்னு நினைச்சு விட்டாள் உள்ள போனா அந்த அம்மா அழகாள் விதுர பத்னி இன்னைக்கு கடன் வாங்கியா ஒரு டின்னர் பண்ணிவிட வேண்டாமா சுவாமிக்கு பகவான் சர்வீஸ்வரம் வந்திருக்கார் இப்படி பிரதிக்க முடியல கஞ்சின்னா அவருக்கு ரெண்டரைனா சம்பளமா மந்திரிக்கு இப்ப என்னமோ ரெண்டாயிரம் ரூபா வாங்குறது அப்போ அப்போல்லாம் மந்திரி ரெண்டரைனா வாங்கின ஊருமே ரெண்டரைனாவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் பாட்டில் போட முடியுமா அதான் ஒன்றும் பண்ண முடியாது கஞ்சிதான் சாப்பிடலாம் இன்றைய நாளுக்கு அழகா ரொம்ப கௌரத்தான் கஞ்சி போட்டு சாப்பிடலாம் இன்றைய நாவே கஞ்சிதான் போட்டுருக்குள்ள எவாகும் அது கொண்டு வரதுக்கு ஏதாவது பீங்கான் பிளேட் இருக்கா கண்ணம் இருக்கா ஒண்ணும் இல்லை பத்திரப்படத்துல தொன்னை தைச்சிருக்கு அதில் எடுத்துன்னு வந்தார் வஸ்திரத்தை போட்டு மூடி கொண்டு வந்தார் சாமி அதை திறந்து குழுன்னு கேட்டாள் உத்தவன்னமுபானீதம் வாசுதேவே மகாத்மனி மகாத்மாவான நீங்கள் எங்காத்துக்கு வந்த பொழுது தரந்து காட்ட முடியாத பொருளை கொண்டு வரலே வெட்கமா இருக்குன்னு கண்ணால அழுதாளாம் இதுவர் சுவாமி உடனே என்னன்னு திறந்து பார்த்தாளாம் அப்படியே துணையோடு எடுத்து சாப்பிட்டாளா கஞ்சியே இது ஒரு அழுதாளா இது ஜுரம் அடிச்சு கிடந்தவனுக்கு கொடுக்குற கஞ்சியே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டாளா சுவாமி நினைச்சாலாம் ஐயோ பத்தாள்லாம் இருந்து நம்ம ஸ்மரிச்சு அவளுடைய கஞ்சனத்தெல்லாம் பூச்சி அவளுடைய துக்கம் எல்லாத்தையும் பூக்கிட்டு இருக்கோம் அவாத்துக்கு வந்து அவன் கையிலேருந்து நேரம் கஞ்சி வாங்கி குடிச்சு அவன் கண்ணார அழறானே துக்கப்பட்டு அழலாமா இது நம்ம துவாரக்கை வந்து பாதிச்சு விடுவேன்னு சுவாமி நினைச்சு என்ன பண்ணினாலா இந்த துக்க ஜலத்தை ஆனந்த ஜலமா பண்ணினாலாம் ஒரு சின்ன சொல்லுனாலே என்ன சொன்னார்னா என் அப்பனே விதுரா நான் வெயில்ல நடந்து வந்த சிரமத்துல கஞ்சி போட சொல்லணும்னு நினைச்சேன் நீ என்னமா தெரிஞ்சு போட்டு வச்சேன் அத்தனையும் ஆனந்த ஜலமா ஆயிடுதான் குச்சலர் காட்டாள் நன்மே ததுபனி தம்மே பிரீணனம் சகே என்னமா உங்களுக்கு அவள் எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சதுன்னாள் சுவாமி குச்சேலவே அது மாதிரி விதுரா கேட்டாளா நான் வெயில் நடந்து வந்த சமத்துல கஞ்சி போட சொல்லணும்னு நினைச்சேன் என்னவா இப்படி போட்டு வச்சேன்னு கேட்டாளாம் தோஷப்பட்டாள் ரம்பாபலம்னு பேரு பூவம்பழத்துக்கு நாலு பழம் பூவம்பழம் சுவாமி நைவேத்தியத்துக்கு வச்சிருந்தார் அதை உரிச்சு உரிச்சு சுவாமிகிட்ட கொடுத்தாள் பகவான் தன் காத்துக்கு வந்த சந்தோஷத்துல கொடுக்கற போது என்ன பண்ணிவிட்டார் சவுரி பழத்தை கீழே போட்டு தோழிய கீழே குத்திட்டார் இந்த அவசரமா கோயில் சிவன் கோயில் இந்த வேலை செய்ய பரிச்சாரங்க என்ன பண்ணுவான் பஞ்சாமிரதத்தை அவனுக்கு இன்னொரு பிள்ளையார் கோயிலுக்கு போண்டி இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவோம் இது பஞ்சாமிரதம் பண்ணுறது கிடுகிடுன்னு சக்கரை கல்வண்டு எல்லாத்தையும் சம்பாளத்துல போட்டு இருக்கிறதுல தோலி எடுத்து போட்டு பழத்தை கழுவி போட்டு பஞ்சாமிரத்துக்கு கசேர போதுதான் ஓஹோ ஹோம் பண்ண போறான் அது மாதிரி இப்படி பண்ணிவிட்டார் விஜுரர் உடனே நமஸ்காரம் பண்ணார் திருப்பரிக்கிரம்ய பாதையோஹோ நமஸ்காரம் பண்ற பொழுது நாலு பழமும் கிழக்கான் தூங்கி காணுமா ஒருக்கா பத்தாம் புரிஞ்சது கொடுத்தது போகும்பழம் அதுலயும் தோல்வி இது வருத்தப்பட்டாள் சுவாமி சொன்னாலா உன்னுடைய பக்திங்கிற அமிர்தம் கலந்து எனக்கு தோழியாலே தெரியலேன்னு விட்டாளா அப்படி பூஜை பண்ணினாள் வியாசபாரதத்தில் சொன்னாள் சுவாமி சந்தோஷப்பட்டு குரு சொன்ன என்ன சொன்னார் அத்தியாஷ்டமி அத்தியமே சபலம் சுவாமி பார்த்து என்ன சொன்னார் விதுரர்னார் தங்கி பகவான பார்த்து அத்தியமே சபலம் ஜென்மா வீட்டுக்கு நீங்க வந்தேளே அத்தியமேசபலம் ஜென்மாய் ஜென்மா கரையேறி போயிடுது நாளா இதுல ரொம்ப மேலுக்கு சொல்லலையா சன்யோஸ்மின்னு சொல்லுவாள் அர்த்தமா சொன்னாளா அத்தியமேசபலம் ஜென்மா பண்ணின தவங்கள்லாம் இன்னைக்குதான் சபலமாச்சிருந்தாளாம் ரொம்ப பகவன் நாமா ஜபிச்சேனே இன்னைக்குதான் அது பலத்தை கொடுத்தது அத்தியமே பிதர திருப்தாளாயிட்டாள் என்ன நான் என்ன பண்ணினேன் யஜ்யம் பண்ணினேனா சாதம் பண்ணினேனா ஒண்ணும் இல்லை கோவிந்தே கிரகமாகட்டே கோவிந்தனான வேத வேத்தியனான நீங்கள் எங்க ஆத்துல கால் வச்சேலே அத்தியாஷ்டமீ ச நவமீ சதுர்தசீ ச அத்தியாயனம் பிண்ட பிதயஜமகசியகாரா दामोदरेण सहसा गृहमागतेन अद्याष्टमी च नवमी च चतुर्दशी அத்தியாஷ்டமீ ச நவமீ ச சதுர்தசி ச இன்னைக்குதான் மகாஷ்டமி மத்தியாஷ்டமி மகா புண்ணியகாலம் சுவாமி ஆத்துக்கு வந்த தினம் மத்தியாஷ்டமிங்கிறாள் இன்னைக்குதான் மகாநவமி அத்தியாஷ்டமி ச நவமி ச சதுர்தசி ச இன்னைக்குதான் மகத்தான புண்ணியகாலம் சிவராத்திரி முதலே புண்ணியகாலம் இன்னைக்கு நாளாம் அத்தியாயனஞ்ச விஷுவஞ்ச தினத்ரயஞ்ச இன்னைக்கு தான் தட்சிணாயன உத்தரகாய உத்தராயண புண்ணியகாலம் இன்னைக்கு தான் துலா விஷு சைத்திர விஷு நாளாம் விஷுவஞ்ச தினத்ரயஞ்ச ஏகாதசி துவாதசி ഹരിവാസനം മുതലേ മഹാപുണ്യകാലം എനിക്ക് തീർന്ന എനിക്ക് പിണ്ടപിതൃയജ്ഞം പിതുക്കളെ തൃപ്തി ഉണ്ണിക്ക് കൂടി വലിയ മഹാം വലിയ യജ്ഞം അത് அதுக்கு പിണ്ടപിതൃ യജ്ഞம்னே பேர் இருக்கு ஒரு சின்ன கர்மாக அமாவாசை நீ பண்ணணும் பித்துக்களுக்காக இது யாகம் பண்ணினவாள் தட்சிணாக்னியில பண்ணணும் யாகம் இல்லாம இருக்கிறவாள் ஔபாசனாக்னியில பண்ணணும் ரொம்ப விசேஷமான ஒரு பெரிய புண்ணியம் அது அமாவாசை அன்னைக்கு பண்ணணும் அது பஞ்சாங்கத்தில் போட்டுப்போம் பிண்டபித்திரி யஜ்யம்னு போட்டுருப்போம் ஒத்துக்கும் தெரியாது பிண்டபித்திரி யஜ்யம்னா என்னன்னு தெரியாது பிண்டபித்திரி யஜ்யமகஸ்ய காலா தாமோதரேண சஹசா கிருஹமாகதேனா சஹசான்னாள் நான் சொப்னத்துல கூட இந்த பாக்கியம் கிடைச்சது இத்தனை பெரிய புண்ணிய காலங்கள்லாம் இன்னைக்கு எனக்கு வந்துடுச்சு நாளாம் விதுரர் உடனே சுவாமி பார்த்தாளா துஷ்டோஸ்மிச்சவரம் சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கேன் என்ன வேண்டுமோ இந்த வரலாம் சொல்லி தரேன் நாளாம் சுவாமி விதுரனை பார்த்து அப்ப விதுரர் என்ன கேட்டால் நாள் நான் கேட்டாள் விதுரன் அவன் அவன் எப்படியாவது அசத்து வீசி மூட்டு மூட்டை கிடைக்கல மூணு மூட்டை கொடுங்க சுவாமி வந்தாங்க சீமுண்டு கொடுங்கன்னு கேப்பனத்தன் இல்லைன்னா காப்பி கொட்ட கொஞ்சம் மலுவா வாங்கி கொடுப்பான் இவரு என்ன காட்டான்னா விப்ரசங்கீர்ணம் பந்து பிரார்த்தனை சுவாமியை பார்த்து பிரார்த்திச்சாள் என்ன நாள் நித்தியம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி எதை போட்டா வேத வித்துக்கள் வந்து ஆத்திரஷா பண்ணும் எங்க கிரகத்துல இது ஒரு இது ஒரு வரம் இன்னும் என்ன வேணும்னா எங்காத்துல எப்ப பார்த்தாலும் ஆறா பந்துவத்தாரம் அஞ்சி மாமான் மச்சனம் இருக்கணும் அவன் பந்துக்களை கண்டா இது சத்ருவா நினைக்கிறான் பந்துக்குள்ள வரணும்னு இது ஒரு பிரார்த்திக்கிறார் என்னன்னு கேட்டாள் படுக்க போட்டா குழந்தைகள் வந்து மேல வந்து விழணும் படுக்க போட்டதே உன் பாட்டுக்கு அப்படி தனியா படுக்க விடாது குழந்தைகள் வந்து வேணும் அவன் அதுகளுக்கு தனியா நீங்க மெத்தகத்தை போட்டா கூட அதுல படுத்துக்காதுன்னு இங்க வந்து சித்தப்படுத்துனது அந்த சிதாபந்தத்துல வந்து இன்னும் தான் போகும்போது குழந்தை குழந்தைகள் வந்தா தான் அதுக்கு பெருமையா கிருஷ்ணஸ்யாகமனம் சுத்வா மகாராஜாவான துரியோதனே காலம் அங்க பறந்து போட்டாள் திருத்தராஷ்டிரம் என்ன சொன்னார்கள் துரியோகன் ஆறு மணிக்கு எழுப்பினாள் எழுப்பி சுவாமி போய் இன்னைக்கு விதுரனுடைய வீட்டுல போய் பார்த்து நம்மாத்தையும் சாபனம் சொல்லிட்டு வந்துடும் சொன்னாள் எனக்கு நாலு மணிக்கு எழுப்பி போய் சொல்றேன்னா ஏன் போனா என்னன்னு கேட்டார் ததராஷ்டிரன் ஒரு தூங்கிட்டு இருப்பார் நாங்க போய் நிற்கிறதா கால் மாட்டங்களே சொன்னாள் நீ போய் பாரு பகவானே என்ன அப்போ கர்ணனும் துரியோசனமா தனியா ஏன்னா விஜயனுடைய வீட்டுக்கே போனது இல்ல அவரை ரொம்ப மட்டமா நினைச்சுட்டு இருக்கார் கிரகம் அப்படிலாம் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கானோ இங்க போனதில்லை அன்னைக்கு உபவே கரதா ரூடவு கர்ண துரியோதனவு ததா ஒரே தேர் வேறு கர்ணனும் துரியோசனமா வந்தாளா ராஜாக்கள்லாம் ஒரு தேர்ல போவாள் பின்னாடி அவா தேர் ஒண்ணு தனியா வரும் அப்படி வந்தாளா மிகுடைய கிரகம் போனாளா சுவாமி என்ன பண்ணிட்டு இருந்தாள் கிருதோதகானுஜபியமலங்கிருதாக தத்த உத்தியந்தமாதித்யம் உபாதிஷ்டதமாதவா அஞ்சு மணிக்கு வந்து பாக்குற சுவாமி ஸ்நானம் பண்ணிவிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணிவிட்டு சூரியோதயமான பிறகு சூரியோபஸ்தானம் பண்ணம்னு காத்துக்கிட்டு இருக்காளா அவள்லாம் அனுயுத ஹோமிகள் சுக்ரயுர்வேதிகள் அவள்லாம் உதயத்துக்கு முன்னாடி உபாசன சோத்திரம் பண்ணணும் அவெல்லாம் உதயம் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அவளுக்கெல்லாம் அப்படி அனுயுத ஹோமி புல்தேஜ் ஹோதி அனுயுதேஜ் ஹோதின்னு இது வந்து இப்படி விகல்பமா சொன்னது அவளுக்கு நினைச்ச விகல்பம் அது அவளுக்கு அது அனுயுத ஹோமிகள் உதயம் ஆவதற்கு முன்னாடி ஹோமம் பண்ணணும் சுவாமி எல்லாம் அந்த சாக்கையில சுக்ல யஜுர்வேதத்தில் அந்த சாக்கையில பிறந்தவாள் பிரதம சாக்கையில அதனால ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள்லாம் அதுல சுவாமி ஹோமம் பண்ணிவிட்டு கிருத்தோதகானுஜபியூதாக்னி சமலம் கிருதா பீதாம்பரம் கௌஸ்துபம் திவ்யச்சந்தனம் புஷ்பமாலை இத்துடன் அலங்காரம் பண்ணிண்டு சுவாமி சூரியோதயத்திலே உபஸ்தானம் சூரியனை பார்த்து பண்ண காத்துருக்காளாம் உத்தியந்தமாதித்யம் உபாதிஷ்டத மாதவாக சூரியன ஸ்தோத்திரம் பண்ண காத்துக்கின்ற காளாம் யாரு நாள் மாதவான்னாள் லட்சுமிபதி சூரியோபஸ்தானத்துக்கு காத்துருந்தா தரித்திரம்லாம் சூரியன் உபஸ்தானம் பண்ணாவனா என்ன ஆட்சேபத்தை அடைய முடியும் நாள் உபாதிஷ்டத மாதவாக சொன்னார் எங்க ஆத்துக்கு சாப்பிட வரணும்னு கூப்பிட்டார் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாள் ராத்திரி சாப்பிட இல்லை சாப்பாடு மட்டும் இங்கதான் பார்த்து கொண்டா வந்துட்டு வரேன்னு சொன்னாள் சபைக்கு வரப்போறேன்னாள் சரின்னு கோவிச்சுன்னு போட்டார் துரியோசனர் சபைக்கு போய் சாப்பிட வரமாட்டேன்னு சித்தார்த்த இருந்தார் உடனே சபையில சுவாமி இங்க போஜனங்கள்லாம் பண்ணிட்டு வந்தார் வந்த உடனே சபையில முத முதல்ல சுவாமி வந்த சமாச்சாரம் சொல்ல வேண்டி இருக்க அவன் என்ன பண்ணினா நீ வந்த சமாச்சாரங்கள்லாம் அப்புறம் இருக்கட்டும் கேட்டதுக்கு பதில் சொல்லும் முதல்ல சபையில முதல் கேள்வி இதெல்லாம் ஏதோ அவசரமா சில இதெல்லாம் கொண்டு வருவோம் இல்லையா அது மாதிரி இந்த இந்த விஷயத்தை கொண்டு வந்து இதுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாக்கி விஷயம் என்னன்னு கேட்டாள் பீஷ்மத்ரோணாவதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதனம் புண்டரீகாட்ச கிருதம் விஷல போஜனம் இப்படி சோறுதுன்னு எங்காத்துக்கு வராமே எங்காத்துக்கு தான் வல்லே ஒன்னு பீஷ்மர் வீட்டுல போய் தின்றுக்கப்படாதா அல்லது துரோணர் வீட்டுல போய் தின்றுக்கப்படாதா கிருத்தம் விஷளபோ ஜனம் ரொம்ப மட்டமான விதுரன் ஜாத்தியில் மட்டம் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டே பீஷ்ம துரோணாவதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதனா கிமர்த்தம் புண்டரீகாட்சம் என்று சொன்னாராம் துரியோதனன் சுவாமி உடனே சொன்னார் என்ன ஏதாவது தூஷிச்சா பொறுத்துமே பக்தனான விதுரனை தூஷிச்சா அவன் நாக்கு அறுத்து விடுவேன் நாளா சூத்ரா பகவத் பக்தா விப்ரா பகவதா ஸ்மிருதா சர்வர்ணேஷு தே சூத்ரா பக்தா ஜனார்தனே பக்தாளான சூத்திரர்கள் சூத்திரல்லை பகவான பஜிப்பவர்கள் சூத்திரர்கள் ஜாத்தியில் பிறந்திருந்தாலும் அவர்கள் சூத்திரல்லே சூத்ரா பகவத் பக்தா விப்ரா பாகவதா ஸ்மிருதா அவாதான் உத்தமமான பிராமணாள் பக்தாள் பின்ன யாரு சூத்ராள் தெரியுமா சர்வவர்ணேஷு சூத்ரா பிராமண ஜாத்தியிலையோ கத்திரிய ஜாத்தியிலையோ வைஷ்ய ஜாத்தியிலையோ பகவான பஜிக்காமல் யார் இருக்கானோ அவன் தானாக்கம் மட்டமான ஜாதி ஹேஷ்ய பக்தா ஜனார்தனே பகவத் பக்தி இல்லாதவன் நான் நீ சொன்னபடியாக்கம் நாளாம் பாகவதான்னம் சுத்தம் பாகீரீஜலம் சுத்தம் விஷ்ணு பதத்தியானம் சுத்தமேகாதசீவிரதம் எந்த அன்னம் சுத்தம் தெரியுமாள் சுவாமி சுத்தம் பாகவதான்னம் பகவான பஜிக்கிற பக்தாளாத்துல சாப்பிடும் அன்னம் தான் சுத்தமா சிலாத்துல சுவாமி கூட கை மாட்டான் ஒருவன் அப்படி காக்கா சுவாமி நைவேத்தியம் முன்னா சாப்பிடுறது அது மாதிரி காக்கா மாதிரி சில ஆத்திரம் சாப்பிடுவாங்க பகவானுக்கு நிவேதனம் பண்ணின பக்தாளுடைய வீட்டுல போய் சாப்பிடும் அன்னம் தான் சுத்தமா இன்னும் எந்த ஜலம் பரம் பரிசுத்தம் நாள் கங்கா ஜலம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுபதியானம் பகவச்சரண தியானம் பரமசுத்தமாம் சாட்சாத்து நாராயணனுடைய சரணத்தை அப்படியே சிக்கமரத்தை தியானம் பண்ணுவது பெரிய மகாபாவனமா ஏகாதசி விரதம் ஏகாதசியில உபவாசம் இருந்து துவாதசி பாரணம் பண்ணி சாதுக்களுக்கு தானங்கள் பண்ணி செய்யும் ஏகாதசி விரதம் இருக்கு அது பரமசுத்தமா பரம பாவனமும் பாபகரமா நாலு கீழ் சாண்டாளம் சண்டாளனத்தன் விஷ்ணு பக்தனாயிருந்தான் அவன் அவமதிக்கப்படாது அவமன்யேக புத்திமான் புத்தி உள்ளவன் அவன் அவமதிக்கப்படாது ஒரு முட்டாள் சண்டாளன் விஷ்ணு பக்தனாயிருந்து அவனை தூஷிச்சான் அவமதிச்சானேயானார் ரௌரவம் ஒரு நரக்கம் சொல்லி சர்ப்பத்தை காட்டிலும் குரூரமான ஒரு பாம்பு பாம்புக்கு மேல குரூரமான ஒரு ஜந்துவா அது வெட்டுக்குன்னு புடுங்குவான் அப்படிப்பட்ட நரகத்துக்கு போய் விழுவன் நாள் பக்தாள் அவமதிச்சவன் குலேனாஸ்தி யசனம் கையில்ல சம்பிராப்தம் கௌக்கியம் நிரந்தரம் கசிய தோஷ குலேனாஸ்தி என்னமோ விதுரண மட்டம் சொன்னேன் எந்த குலத்திலும் குத்தம் இல்லாத குலம் எதுன்னு கேட்டார் சுவாமி ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும் கசிய தோஷ குலேனாஸ்தி யாருக்கு வியாதி இல்லை ஊத்தவ பத்தி எடுத்து பார்த்தா அதுல ஏதோ இருக்குங்கிறார் டாக்டர் யாருக்கு தான் துக்கம் அல்ல யாருக்கு தான் சௌக்கியம் நித்தியமா இருந்திருக்கு கசிய சௌக்கியம் நிரந்தரம் சொன்னாள் ராஜன் துரியோகனே அசலே அவன் வீட்டுல போய் சாப்பிட்டே சாப்பிட்டேன்னு கேட்கறியே அவன் என்கிட்ட இருந்த அன்பை கவனிச்சாடான்னு கேட்டாள் போஜனம் ராஜன் ஆதரம் கிண்ண பிரிச்ச ஆதரம் கிண்ண அவன் என்கிட்ட வச்ச அன்பப்ப காட்டியா அவாத்துல சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு மட்டும் சொல்றையே போஜனம் பிரிச்சசே போஜனம் பிரிச்சசே ராஜன் ஆதரம் கிண்ண பிச்சகே சாப்பாடு ஜெரிச்சு போயிடும் அஸ்தமிச்சா மறுபடியும் புசிக்கும் இந்த ஆதர் இருக்க அது அஜராமரா அன்பு வச்ச அன்பு இருக்கே அதுக்கு கழுத்தனம் வராது ஷாகாது அன்பு அதை முட்டாள் நாளாம் சுவாமி துரியோதனனை आदरेणोपनीतानि शाकान्नानि सुयोधना प्रीणन्ति मम गात्राणि अमृतम् मानवर्जितम् வர்ஜிதம் ஆதரவுடன் கூட கொண்டு வந்த ஒரு கீரை கீரைத்தண்டு அவன் சொல் சாக்கான்னம் கீரைக்கு பேரு சாக்கம்னு பேரு அது வந்து என்னுடைய சர்வாவயவங்களையும் திருப்தி பண்ணி வைக்கும் ஆதரேணோபனீதானி சாதாரணி சுயோதனா ீணந்தி மமதாத்ராணி நாமிருதம் மானவர்ஜிதம் அமிர்தத்தை கொண்டு ஒத்தம்போடுற அவமானப்படுத்தி தின்னுட்டு போ ஆனா அப்படி கொண்டு வச்சு திட்டிக்கிட்டு போடுறான் அமிர்தத்தை அது பெருசு இல்லை அன்புடன் கூட ஒரு கீரையே சுண்டல் பண்ணி போட்டாலும் அதுதானோ சக்தி நாளாம் சுவாமி உலகத்துல ஒத்தம் வீட்டுல ஒத்தம் போய் சாப்பிடுவதா இருந்தால் ரெண்டு காரணத்துல ஒரு காரணம் தான் இருக்கணும் அது யாரா இருக்கட்டும் மகாராஜாவா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் உத்தராத்துல போய் உத்தர சாப்பிடுவதாக இருந்தால் ரெண்டு காரணத்துல ஒரே ஒரு காரணம் இருக்கணும் நாள் என்ன காரணம் நாள் கல்யாணம் பண்ணுவோம் சொல்லுவோம் அது யாரார் சாப்பிட வந்தாலும் கவனிப்பான் ஒரு ஆளை வச்சு கூட பார்க்க சொல்லுவோம் அவன் ரெண்டாம் இதுலேருந்து ஆறு வந்தா நெல்லுமண்டி தெருவிலேருந்து ஆறு வந்தா பாரு அவர் வழியா இருந்துட்டான் அவாத்துல கல்யாணம் வந்தா நாமும் போட்டான் இப்படி சங்கல்பம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா சந்தோஷப்படுவான் வந்து நீங்க என்ன லட்சியம் பண்ணி வந்தேளே வந்தேளேன்னு நீங்க மாத்திரம் சாப்பிட்டேளேன்னு சந்தோஷப்படுவாள் சில பேர் அப்படி உள்ள ஆத்துல போய் சாப்பிடணுமா இது ஒரு காரணம் அவன் சந்தோஷப்பட்டதுக்காக போகணும் இன்னொன்னு என்னன்னா ஆபத் போஜ்யா நிவா புனா ஆபத்தான சந்தர்ப்பத்தில் வந்து மாட்டி விடுவான் ஏதாவது புதுக்கோட்டையில அமாவாசை இன்னைக்கு ஒரு பிராமணன் கிளப்ல பிள்ளை சாப்பிடாதவன் ஏதாவது கூட்டில் சாட்சி சொல்றதுக்கோ இல்லை ஏதோ காரியமாவோ வந்து மாட்டி விடுவார் ஆறையா போய் காக்கணும் பார்த்து சாப்பிடலாமா நீங்கள் அமாவாசையை சாப்பிடலாமா சாப்பிடலாமான்னு ஆபத்துனால போய் போச்சியமா இந்து கொள்ளும் அவங்க நாட்டில் நீங்க சௌகரியப்படாங்கன்னு சொல்லிடுவார் அப்புறம் இந்து இடத்துல போவார் போய் கட்டு கட்டு நிர்பந்தம் பண்ணி சாப்பிட்டு போவார் இப்படி ஒன்றும் யாரு அன்னம் போடுறானோ அவனுடைய திருப்திக்காக போய் சாப்பிடுவது ஒரு காரணம் அல்லது இவன் சாப்பிட போறவனுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்து கத்தி இல்லாம தெரியாத இடம் மாட்டினு தான் போய் கேட்டு சாப்பிடணும் இந்த ரெண்டு காரணத்தை தவிர்த்து ஒத்தம் வீட்டுல ஒத்தம் போய் சாப்பிடறதுக்கு வேறு காரணமே இல்லை இந்த காரணத்துல ஏதாவது ஒரு காரணம் உங்க வீட்டுல வந்து நான் சாப்பிடுவதற்கு இருக்கோம் நாள் சுவாமி துரியோதனை பார்த்து ஏன் நாள் நான் சாப்பிட்டதுக்காக நீ சந்தோஷப்பட போறதில்லை மேலுக்காக நீ சொல்றேன் ஆபத்போஜானி வா புனः ராஜன் உனக்கு திருப்தி இல்லை அல்லது எனக்கு ஆபத்து இருந்து நான் பார்த்து சாப்பிட விரும்புவோம்னா எனக்கோ என்னை சேர்ந்தவனுக்கோ என்னை பேசுறவனுக்கோ என்ன ஸ்மரிப்பவனுக்கோ ஆபத்தில்லை செய்வேன் பயம்னு வயம்னு பகுச்சனம் நீ பூரன் அவன் எங்களுக்கே ஆபத்து இல்லைன்னு சுவாமி பகுச்சனம் என்னன்னா எனக்கோ என்னை சேர்ந்தவனுக்கோ என்னை ஸ்மரிப்பவனுக்கோ பஜிப்பவனுக்கோ கீர்த்தனம் பண்றவனுக்கோ ஆபத்தில்லை நைவாபத்ரதாவயம் தூசன் எப்பட சாப்பண்ணம் தெரியுமா காரியம் முடிஞ்ச பிறகு சாப்பிடணும் காரியம் முடிவதற்கு முன்னாடி சாப்பிட்டா அங்க என்னமோ காதை கடிச்சு விட்டான்னு அர்த்தம் வந்தோம் ஏதாவது ராஜிஜி பண்றதா இருந்தா தான் எதிர்கட்சிக்காரனோட பேசலாம் வைக்க ராஜி இல்லாமலே எதிர்கட்சிக்காரனை கூப்பிட்டு போய்க்கலாம் சந்தேகப்படுவோம் இல்லையா कृतार्था भुञ्जते दूताः पूजाम् गृह्णन्ति அதையும் தவிர்த்து துஷதன்னம் நோக்தவ்யம் துஷந்தம் நைவ போஜயேதி சாஸ்திரத்திலே சத்ருனுடைய வீட்லயும் போய் சாப்பிடக்கூடாது சத்ருநாத்திர கூப்பிட்டு சாதம் போடப்படாதுன்னு சொல்லியிருக்கு ஏன்னா சத்ருடைய அன்னத்தை நாம் சாப்பிடுவோம் அவன் ஏதாவது விஷத்தை கலந்து போட்டுருவான் நமக்கு ரொம்ப நாளா முப்பது வருஷமா வேண்டாம் உத்தர உத்தர போக்குவரத்து இல்லாம இருக்கும் ஏதாவது கபடமா அழிச்சுன்னு போய் விஷத்தை போட்டுடுவான் அவனையும் நம்ம மாத்திரம் கூப்பிட்டு போடப்படாதுனால ஏன்னா நம்ம மாத்திரம் சாப்பிட்டுருப்போம் நாலு வடையை கூட போட்டிருப்போம் அவனுக்கு ஆத்திரம் போன உடனே வாந்தி பண்ணும் என்ன நினைச்சு விடுவோம் அவருக்கும் எனக்கும் ஒரு கேஸ் கோர்ட்ல இருக்கு பெரிய கேஸ் அதுக்காக ஏதோ பாய்சனை கொடுத்துட்டேன் டாக்டர் போய் சொல்லிடுவான் அவரும் என்னமோ கருப்பா இருக்கா போலேன்னு நினைச்சு விடுவேன் பாரதி பண்ணது அது ஏதாவது கருப்பா அவர் கடுத்திருக்கோம் கட்டுக்கிட்டு போ அவருக்கே சந்தேகம் வந்துடும் அப்புறம் அப்ப என்ன தோழி போடும் எல்லாரும் என்ன சொல்லுவா உலகத்துல அதை பார்க்காதவா கூட ஆமாண்ணா ரொம்ப நாளா வாழ்க்கை வாழ்க்கை கே சொல்லி போட்டேன் அதனால ஏதோ கொடுத்துருக்கலாம் விஷதன்னம் நோக்தவ்யம் விஷந்தம் நைவ போஜயேதி நைவ போஜயேதி ശത്രുപാത്രവും ശാസ്താവും